பன்னீர்செல்வம் பேசுறதை பார்த்தா காலேஜில் படிக்கிற பையன் ஆனால் வந்து பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிப்பா நாலு வருஷம்னு வச்சுக்க மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் மினிமம் நாலு வருஷத்தில் இருக்கிறதுல நிறைய பிக்கப் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க ஆனால் பிக்கப் பண்ணதெல்லாம் காலேஜ் விட்டு வெளியே வரதுக்குள்ள கழட்டி விட்டுக்கிறாப்புல அதான் ஒரு ப்ளஸ் அப்போது கழட்டி விடுறது ஈஸி அப்படிங்கிறாப்ல ஆனால் அது வந்து அப்படி சொல்ல முடியாது பிக்கப் பண்ணுறது தான் ஈஸி கழட்டி விடுறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆனந்த் வராரு வாங்க இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன் இப்படித்தான்பா வரவேற்பு வணக்கம் நன்றிலாம் சொல்லாதன்னு சொன்னேன் அதையே சொல்லி சரி சொல்லு எங்கள் நடுவர் ஐயாவுக்காக ஒரு சிறிய கவிதை சூரியனுக்கு எரிக்க தெரியும் ஆனால் அணைக்க தெரியாது மலைக்கு அள தெரியும் ஆனால் சிரிக்க தெரியாது எங்கள் நடுவர் ஐயாக்கு திறந்து காட்ட தெரியும் சொல்ற திறமையை திறந்து காட்ட தெரியும் ஆனால் காட்டாமல் இருக்க முடியாது நாள் ஐயா சொல்லிருக்காங்க நீ பேச பேச பக்கு பக்குன்னு இருக்கியா நீங்க கண்டிப்பா வந்து என்னோட பிஎஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் பிஎஃப்கா எப்பா வந்தாலும் முடிவு புக் ஃபெஸ்டிவல் புக் ஃபெஸ்டிவலா அதுக்கு வந்தே ஆகணும் என் வீட்டுல நான் இருந்தேனே எதிர் வீட்டுல அவ இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல அவ டாடி மூஞ்சி சரியல அவ மம்மி பேச்சு பிடிக்கல ஆனாலும் அவளை மறக்க முடியல நான் லவ்வால பல பல்பு வாங்கின பையன் அதனால போக போக வந்து இப்ப லவ் பண்ணா மறக்க முடியல ஆமா கைட்டு கொடுத்தா இப்ப கஷ்டம்ன்றீங்க வரேன் இப்ப சொல்ல இந்த பிஎஃப் ஃபங்க்ஷனுக்கு உங்களை வர சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமா ஐந்து நாட்களில் ஃபிகரை மடிப்பது எப்படி புக் எழுதியிருக்கேன் இதுக்காகவே ஓஹோ அந்த புக்ல பாத்தீங்கன்னா முதல் நாள் ஹீரோவாட்ட நம்ம போறோம் சரி பஸ் ஸ்டாப்ல பொண்ணு நின்னுட்டு இருக்கு நம்மளோட கர்ச்சிப்ப போட்டு இந்தாண்ட வந்து நிக்கிறோம் சரி அவங்கள்ட்ட போய் நம்ம கேக்குறோம் இந்த கர்ச்சிப்பை எடுத்து இது உங்க கர்ச்சிப்பா <laughs> அப்போ அப்போ ஒரு ஐ கான்டாக்ட் கிடைக்குது இல்ல இப்ப உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப அந்த ஐ கான்டாக்ட் கிடைக்குது ரெண்டாவது நாள் போறோம் அங்க இருக்கிற அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாம் சாக்லேட் அவ எதிர்க்க நீ பிக்கப் பண்ண போற ஃபிகர் எதிர்க்க சரி மூணாவது நாள் அவங்க வீட்டு பக்கம் போறோம் அங்க இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி தரோம் அங்கே இல்லன்ற அப்புறம் யாருக்கு உணவு வாங்கி தர இல்லாதவங்கன்னா இந்த உணவு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி தர உணவு இல்லாத நான் உன்ன உணவு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி தரும் நாலாவது நாள் அவங்க அப்பாவை ஆள் வச்சு அடிக்கிறோம் என்னடா அப்படி பண்ணிட்ட ஆள் வச்சு அடிக்கிறோம்னா அடிக்கிற மாதிரி நடிக்கிறோம் ஓ நீ செட் பண்ணிட்டு நீ காப்பாத்த போற ஹீரோயிசம் அஞ்சாவது நாள் ஜெய் மாதிரி போறோம் ஓஹோ நீங்க கொடுத்தா அப்பாக்கு கியூட்டா அழகா இருக்கீங்க நீங்க ஏன் என்ன திட்டல அப்படிங்கிறோம் அழாதராம்பாங்க புரியல நான் என்ன பேசுறேன்னு புரியல சத்தியமா அழாதமாங்க நான் உடனே அழுவலையே கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றேன் உடனே அந்த இடத்துல பிக்கப் பண்ணிடுறேன் பிக்கப் அஞ்சு நாள்ல பிகரை பிக்கப் பண்ணிடலாம் ஈஸி இந்த பிஎஃப்க்கு நீங்க வந்தே ஆகணும் மறுபடியும் பிஎஃப் பண்ணாதப்பா புக் வந்தே ஆகணும் இதனால என்ன சொல்றேன்னா இந்த புக்கை வாங்கி எல்லாரும் படிங்க இந்த வெளியிடுறவரே நம்ம நடுவரையா தான் நம்பி படிக்கலாம் அஞ்சு நாள்ல சீக்கிரம் அடிக்கலாம் ஈஸின்னு தான் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி புக் ஃபெஸ்டிவலா அது ரைட் புக் ஃபெஸ்டிவல்ல வந்து வெளியிட போற ஃபிகரை கழட்டி விடுறதுலாம் ஈஸின்னு வந்து கிடையாது பிக்கப் பண்றதுதான் ஈஸின்னு சொல்ல வராது கழட்டி விடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் க அந்த லவ் ஃபீலிங் ஃபீலிங்கை சொன்னார் பற்றி அவளை டார்ச்சர் லவ் டார்ச்சர் பண்ணாங்க ஆனால் மறக்க முடியல அவளை ஏன்னா அந்த அளவுக்கு காதல் வந்து உள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஃபிகரை ஃபிகர் என்ன சும்மா ஃபிகராக வருவா ஃபிகரை பார்த்தா ஃபிகர் டக்குன்னு மனசுக்குள்ளே வருவாள் அவன் மேலே ஒரு ஆசை வரணும் அவன் மேலே ஒரு எண்ணம் வரணும் அவன் மேலே ஒரு ஆர்வம் வரணும் அவன் மேலே ஒரு பிடிப்பு வரணும் அவன் மேலே ஒரு ஒரு பல விதமான எண்ணங்கள் தோணும் அப்போ வந்து சிந்தனை வரணும் அப்போ வந்து ஃபிகர் உள்ள வர ஃபிகர் உள்ள வரனா லவ் பண்ணுறான்னு அர்த்தம் ஸோ ஃபிகரை வந்து கழட்டி விடுறது தான் கஷ்டம் பிக்கப் பண்றது ஈஸி அப்படின்றாரு அதனால கச்சிப்பா போட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் இது உங்க கச்சிப்பா அப்படின்னால படிஞ்சிருங்கிறாப்ல ஆனா நீங்க சொல்றது அப்படி கிடையாது அது கிடையாது அப்புறம் இதெல்லாம் நல்லா வாயில வரும் அஞ்சு நாள் ஆகும்னு சொல்றாப்புல பிக்கப் நாங்க அஞ்சு நிமிஷத்துல கழட்டி விடுறோம்னு அதான் நான் சொல்ல உனக்கு தான் சொல்ல வரேன் நீ அஞ்சு நாள் சொல்றேன் ஆனா இவருக்கு வந்து அப்படி இல்லைன்றாரு அஞ்சு செகண்ட் போதும் இது இது வார்த்தை உன் முகர கட்ட சரியில்லையா அப்படின்னு சொன்னா போதும் முடிஞ்சு போச்சு ஏமா என்னம்மா தோட இப்படி இது மாதிரி போட்டிருக்க அசிங்கமா இருக்கு காதா இல்லைன்னா ஏனா காதான்னு போட்டு இவன் பேசுறது அந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு செகண்ட் இருந்து ஆறு செகண்ட் போயிடும் அஞ்சு நாள் தேவையில்லை ஆனா நம்ம ஒண்ணு சொல்லி ஆகணும் மக்களுக்கு நம்ம சொல்லித்தானே ஆகணும் இதை வச்சுதானே இந்த சமுதாயம் பெரிய நேரம் ஒரே நிமிஷம் அவைய அடக்கத்தோட உட்காருங்க போன தடவை போனது பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு உட்காருங்க அல்ல நான் சொல்லும்போது நான் சொல்லும்போது இங்கே இருந்தாங்க நான் சொல்லிக்கிறேன் அதாவது ஃபிகரை நான் முன்னாடி ஒன்று சொன்னேன் அழகா ஒன்று சொன்னேன் மனுஷனுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தால் தான் பிரச்சனை வருது ஒன்று சுகரு இன்னொன்று ஃபிகர் அப்படிப்பட்ட ஃபிகரை கழட்டி விடுவது ஈஸியா பிக்கப் பண்ணுவது ஈஸியா இது தலைப்புல சொன்ன இல்ல அப்படி இப்ப ரெண்டும் பேசி வச்சு பார்த்தப்ப எதுடா ஈஸி நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நல்லா ஒன்று தெரியும் எது ஈஸி பிக்கப் பண்ணதா கழட்டி விடுவோம் ரெண்டுமே கிடையாது என்னப்பா பண்ற பேச்சு நான் ஆரம்பத்திலே சொன்ன அவை நாகரிகம் தேவைன்னு சொன்னேன் எதுக்காக நீங்க இப்ப தண்ணி அடிச்ச நான் துப்பணா இல்ல மூஞ்சில ஊத்திக்கிறேன் துப்பி இருக்கணும் அவை நாகரிகத்தோட உட்காந்து உன்னை பேச கூப்பிட்டேன் பேச கூப்பிட்டு உனக்கு மரியாதை கொடுத்தேன் இவன் சின்னத்திரை நடிகன் சொன்னேன் நல்ல நடிகர்னு சொன்னேன் சொன்னா இல்லையா சொன்னேன் அப்புறம் எனக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு உனக்கு ஏன் பிபி ஏறுது இப்போ எது ஈஸி அதுதான் மக்களுக்கு தெளிவான முறையிலே தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக என்னை பெற்றோர்கள் இரு தம்பி டேய் டேய் இரு அவசரப்படாத சாதாரணமா நான் கோவப்பட மாட்டேன் கோவப்பட்டனா சாதாரணமா இருக்க மாட்டேன் நான் கோவப்பட மாட்டேன் அதாவது என்ன இங்கே ஏன் வந்த நான் தான் மாட்டீங்கன்னா இவன் வேற அறிவு இல்லமா நான் பேச நீ பேசுறேன் பிகரை கழட்டி விடுவது ஈஸியா பிக்கப் பண்ணுவது ஈஸியா என்று பேசிக் கொண்டு இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு யோசிச்சு பார்க்கும்போது முடியலடா முடியலடா முடிஞ்சு டைம் போச்சு முடிஞ்சு அதாவது சொல்றா சொல்றா நீ நடுவரை நடுவரை அவமதிப்பாக பேச எது ஈஸின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு எது ஈஸின்னு தெரிஞ்சு போச்சு ஒரு பட்டிமன்றத்துல இது மாதிரி குறுக்க குறுக்க பேசுறது தான் ஈஸி பிகரை கழட்டி விடுறதும் கஷ்டம் தான் பிக்கப் பண்றதும் கஷ்டம் தான் ஆனா இது மாதிரி யார் என்ன பேசினாலும் குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்றது ஈஸின்னு சொல்லி இது இந்த பட்டிமன்றம் மட்டுமல்ல பல மீட்டிங்ல கூட இது மாதிரி பிரச்சனை பண்றாங்க அதுதாங்க ஈஸியா நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி நிறைவு கூறி விடைபெற நன்றி வணக்கம்